அப்பா இல்லை தயவு செய்து கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க உங்களுக்கு உங்களோட வேதனைகள்லாம் புரியுது கோபதாபங்கள்லாம் ஆனால் அதை விட வேதனைகளோட பசங்க உட்காந்துருக்காங்க இல்லை அவங்க ஆர்வம் கண்ணில் எனக்கு குத்துது எனக்கு முன்னாடி உட்கார முடியல என்னால் என்ன தயவு செய்து அடுத்து இந்த சைடு ஒரு கவுண்டர் அட்டாக்கு இல்லை சைடை தமிழரசி பேச்சு பீரங்கி முன்னாள் கதாநாயகி இப்போ டெபாசிட் இழந்து வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்துட்டாங்க இப்போ அன்பார்ந்த இபிபிஎஸ் e பெருமக்களே அண்ணன்களே தம்பிகளே அக்காக்களே all of you a very good evening எதிர் அணியில ஒரு அம்மா வந்து பேசிட்டு போனாங்க அம்மாவா ஒரு போடியமும் ஒரு மைக்கும் இருந்தா போதும் என்ன வேணா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதா இங்க சுத்தி இருக்கிறது இளைஞர் கூட்டம் இப்படி உங்களை திட்டிருக்காங்க அவங்க கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப பேஜாரா இருக்கு சரி பரவாயில்ல ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் ராத்திரி எல்லாம் டிவி ஓடினாலும் இன்ச்சு கூட நகராது அதே மாதிரிதான் எங்களுடைய தன்னம்பிக்கை தளராது தளராது தளராது அந்த பஞ்சு டயலாக் இருக்கு பாருங்க அது பெரிய இம்சை எங்க பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இல்லதான் வெட்டி சாச்சிருவாங்க சார் அவங்க ஒரு நிமிஷம் இளைஞர் இல்லாத விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா இன்னைக்கு இந்தியாவில் எழுபத்தி ஆறு கோடி பேர் செல்போன் யூஸ் பண்றாங்க செல்போன் இந்த அளவுக்கு முக்கியமா போயிருக்குன்னா முப்பத்தி ஆறு கோடி பேர் தான் கழிப்பறையை யூஸ் பண்றாங்க வாழ்க்கையில செல்போன் அந்த அளவுக்கு முக்கியமா போயிருக்கு இன்னைக்கு ரயில்வே ரிசர்வேஷன் பேங்கிங் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பத்து வருஷம் முன்னாடி ஒரு பேங்க்ல ஒரு டிரான்சாக்ஷன் போடணும்னா போய் கியூல நிக்கணும் இன்னைக்கு கிழவனும் ஏடிஎம்க்கு போறான் இளைஞனும் ஏடிஎம்க்கு போறான் இதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா இளைஞன் இல்லாம இந்த சமுதாயத்துல இதெல்லாம் நடந்திருக்க முடியுமா அடுத்தது மீடியா மீடியா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்கு சொல்றேன் சொல்றேன் உங்களுடைய ஆர்வம் ஆர்வம் புரியுது இன்னைக்கு வாரணாசியில பாம்பு வெடிச்சா வில்லிவாக்கத்துல அடுத்த நிமிஷமே வெளியே வருது விஷயம் அங்க இருந்து இங்க லிங்க் இருக்கு எல்லா இடத்துலயும் வருது நடுவரே அடுத்தது சோசியல் சர்வீஸ் சேவாலயாங்கிறத பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனுடைய பவுண்டர் முரளி ஃபாரின்ல பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்து இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அந்த ஆர்கனைசேஷனை மேல கொண்டு வந்திருக்கார் இது இளைஞன் கிடையாதா இளைஞன் செய்யற வேலை கிடையாதா பேசுறாங்க பிக்கப்பா டிராப்பா லவ் பண்றானா ஏதாவது சம்பந்தம் இருக்கா அவங்க பேசுறதுல லவ்ங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு இது பாயிண்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு நூறு நூறு மார்க் ஐம்பது வருஷம் முன்னாடி சினிமா பார்த்திருந்தீங்கன்னா அந்த காலத்து இளைஞனும் லவ் பண்ணுவான் பிக்கப் பண்ணுவான் டிராப் பண்ணுவான் இல்ல இல்ல மரத்தை சுத்துவான் மரத்தை சுத்துவான் சம்மந்தம் இல்லாம மைக்க கொடுத்துட்டு பேச வச்சுட்டு அவங்கள வச்சுட்டு எங்களால முடியல அடுத்தது இன்னைக்கு தான் வந்து காதல் திருமணங்கள் அதிகமா நடக்குது காதல் திருமணம் நடக்கிறதுனால ரெண்டு மாறுபட்ட குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரே விஷயம் கலப்பு திருமணம் திருமணம் காதல் திருமணம் தான் வரதட்சணை கொடுமை கரெக்ட் நம்ம நண்பன் சொன்னாரு பல இளைஞர்களின் கொதிப்பு தெரியுது தெரியுது எதிரணியை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க ஏன்னா கூட்டம் முழுக்க நம்ம சைட்ல தான் இருக்கு வரதட்சணை கொடுமை பத்தி பத்து வருஷம் முன்னாடி பேப்பர்ல வரும் வரதட்சணை கொடுமையினால் மணப்பெண் இல்ல மனம் ஆகாத பெண் தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கிறது இல்ல அரசியல் அடுத்தது அரசியல்னு எடுத்துட்டா ராகுல் காந்தி இருக்காரு அவர் இளைஞர் கிடையாதா ஏன் ஐஐடியில படிச்சு ஐஏஎம் அகமதாபாத்ல படிச்ச மடிப்பாக்கம் சரத் எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணலையா அரசியல்ல வரல சாக்கடன் பேசுறாரு நாராயணன் அவருக்கு விஷயம் தெரியல என்ன பண்றது ஓகே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதோட முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே சுவிட்ச் போட்டா தான் ஃபேன் சுத்தும் ஆனா ஃபேன் போட்டா சுவிட்ச் சுத்தாது அது கூட தெரியாம சுத்தும்னு சொல்ற கும்பலை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க உண்மைதான் சொல்வீங்க தீர்ப்பை எங்களுக்கு சாதகமா சொல்வீங்க நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஆரம்பத்துல ஒரு பஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு இல்ல அதை கேட்டு எனக்கு தலை சுத்துது சரி அடுத்து இந்த சைடு மண்ணின் மைந்தன் பாரதி அவர் வந்து ஒரு கோபாப்பா பேசுவார் முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்துருங்கப்பா எரிச்சாலும் எரிச்சிருவாரு இதுவரைக்கும் இரு அணியிலும் பேசியதை வைத்து தான் ஒரு இளைஞனா இல்லையா இளைய தலைமுறையா இல்லையா என்று தனக்குள்ளே தனி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தலைப்பு எது அணியில் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்று அமர்ந்திருக்கும் டம்மி பீஸுகளே ஜெயிக்க போகும் அணியில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக அமர்ந்திருக்கும் எங்கள் அணி தோழர்களே மற்றும் ரசிகர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் ஐயா நம்மளோட என்னையா இளைய சமுதாயத்திற்கு சமுதாய அக்கறை இருக்கா இல்லையாங்கிறது நம்மளோட தலைப்பு சமுதாயம் என்கிறது என்ன ஒரே மக்கள் இருக்கிறதா சமுதாயமா பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறது தான் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பான் கார்பெண்டர் இருப்பான் எலக்ட்ரீஷியன் இருப்பான் எல்லாருமே இருப்பான் நீங்க ஒருத்தர் நல்லது செஞ்சா அதை மட்டும் அதை மட்டும் பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க எல்லாத்தையும் பார்க்கணும் மத்த சைடையும் பார்க்கணும் நம்ம ஓகேங்களா அடுத்ததா சமுதாய அக்கறை உண்மையான சமுதாய அக்கறைனா என்னையா சமுதாயத்துல ஒரு நல்லது நடந்தாக்கா தோல் கொடுக்கணும் அதே நேரத்துல ஒரு கெட்டது நடந்தா அதை எதிர்த்து தட்டி கேட்கணும் அதுதான் உண்மையான சமுதாய அக்கறை இது இது எத்தனை பேர் இதை செய்யறோம் நாங்களும் ஒண்ணு ஒத்துக்க ஒத்துக்கிறோம் எல்லாம் அக்கறை அக்கறையெல்லாம் இருக்கிறீங்க பண்றீங்க நல்லதான் பண்றீங்க ஆனா இந்த காலத்துல கெட்டது அதிகமாயிடுச்சு நல்லது கம்மியாயிடுச்சு இதுதான் நாங்க சொல்றோம் இதற்கு உதாரணம் இதற்கு உதாரணம் சமீபத்தில் நடந்த ரெண்டு கொடூரமான சம்பவங்கள் ஒன்னு கோயம்புத்தூர் நடந்தது இன்னொன்னு சென்னையில கோயம்புத்தூர்ல ரெண்டு பச்சிலம் குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணாங்க அவன் யார் தெரியுமா இளைய தலைமுறை இதுதான் சமுதாய அக்கறையா அடுத்தது சென்னையில கடத்துறான் ஒருத்தன் படிச்சவன் கடத்துறான் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா பேரம் பேசுறான் ஏன்னா படிச்சவன் மூளைக்கு விலை அதிகம்ல ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி பேசுறான் இதுக்காகவே போய் எம்பி எல்லாம் படிச்சு வரான் ஐயா கடத்துறதுக்காக <coughs> இதுதான் உண்மையான சமுதாய அக்கறையா அதுக்கு அடுத்ததா ஒண்ணு கேக்குறேன் சுதந்திர தினம்னா நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் காதல கேக்குறது என்ன என்ன ஞாபகத்துல வரும் நமிதா பேட்டி இத அதெல்லாம் இப்ப முன்னாடி வந்தே மாதரம் அப்படிங்கறத நம்ம காது கேட்கும் இப்ப எல்லாம் சுதந்திர தினம்னா எதை பத்தி தெரியும் எதை வச்சு தெரியுமா ஞாபகம் வருது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இதனாலதான் சுதந்திர தினமே ஞாபகம் வருது அதுவும் அன்னைக்கு ஒரு படம் போடுறான் பாருங்க சுதந்திரத்துக்கும் சுதந்திரத்துக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்னு தெரியாது அதுல ஒரு தேசபக்தி பாடல் வரும் பாரு அட்டா அட்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அட்டா அட்டா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க இது ஒரு தேசபக்தி பாடல் இதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் உனக்கு அவன் எழுதுனவன் எங்க நாக்கை முக்க நுழைச்சு எழுதினான்னு தெரியல அந்த அந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுனான் இதுதான் சமுதாய அக்கறையா இதை பார்த்துட்டு எத்தனை இளைஞர்கள் கெட்டு போறான் அடுத்ததா வர்றேன் எங்க அம்மா சொன்னாங்க காதல் திருமணங்கள் நடக்கிறதுனால தான் ஜாதிகள் எல்லாம் ஜாதியெல்லாம் ஒளிதான் வரதட்சணை கொடுமையெல்லாம் ஒளிதான் ஒத்துக்கிறையா காதல் திருமணங்கள் நடக்க தான் செய்யுது அதிகமாக தான் நடக்க தான் செய்யுது அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா காதல் திருமணங்கள் நடக்கிற அதே சமுதாயத்துல தான் இப்ப விவாகரத்து அதிகமா இருக்கு இது புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரத்தை யாராலும் மறுக்க முடியாது ஒரு வீட்டுக்குள்ளேயே உன்னால விட்டு கொடுத்து போக முடியாது நீ சமுதாயத்தில் எங்கே வந்து நல்லது பண்ண போறேன் இதுதான் சமுதாய அக்கறையா அடுத்ததா கையில் கணினியை வைத்து உலகத்தையே இயக்க தெரிந்த எங்கள் இளைஞனுக்கு தன்னோட சமுதாயத்துல தன்னோட சுற்றுப்புறத்துல ஏன் தன்னோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல அவனுக்கு எத்தனை இளைஞர்கள் தன்னோட தாய் தந்தையை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு வரீங்க இதெல்லாம் கொடுமை இல்லையா எத்தனை இளைஞர்கள் பண்றீங்க இது ஒரு சமுதாய அக்கறையா அடுத்ததான் எங்க வெங்கடையா ராணுவத்தை பத்தி சொன்னார் புள்ளி உரத்தோட இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் இருக்காங்கன்ட்டு இன்னும் எத்தனை எத்தனை லட்சம்னே கணக்கெடுக்காத முடிய முடியாத இளைஞர்கள்லாம் தீவிரவாதிகளா இருக்காங்க ஐயா தீவிரவாதிகள் ஃபுல்லாவே இளைஞர்கள் தான் அந்த குடும்பம் எங்க போய் சொல்றீங்க இதையே இதே நான் அடிச்சு கேட்கிறேன் இதே எங்க இளைஞன் தான் பழைய இளைஞன் தான் ஐயா பகத்சிங்கும் கொடிகாத்த குமரனும் அவன் இது மாதிரி நினைச்சிருந்தான்னா உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா இது மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா நீங்க தான் முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்க முடியுமா நாங்க சொல்றதெல்லாம் இதுதான் உண்மையான சமுதாய அக்கறை என்பது சமுதாயத்தில் நல்லது நடந்தா குரல் கொடுக்கணும் தோல் கொடுக்கணும் அதே சமயம் கெட்டது நடந்தா தட்டி கேட்கணும் ஆகையால நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமை சூப்பரா பேசுனீங்க கொஞ்சம் தண்ணி இருந்தா அந்த மைக்ல கொஞ்சம் ஊத்துங்க இந்த மைக் எரியுது